திருச்சிற்றம்பலம் திரு பொன்னூசன் ஊஞ்சலில் ஆடியபடியே பெண்கள் பாடுகின்ற பாடல் ஊசல் பாட்டு எனப்பெறும் இதுவும் பெண்கள் ஆடுகின்ற விளையாட்டுகளில் ஒன்றாக பேசப்பெறுகின்றது இதற்கு அருட்சுத்தி என்கிற குறிப்பை சான்றோர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இறைவன் செய்த அருட்செயல்களை பாடுவதினாலே இப்பகுதிக்கு அவர்கள் அருட்சுத்தி என்று பெயரிட்டார்கள் இப்பகுதியிலே ஏழாவது பாடலிலே ஒரு அருமையான நுட்பத்தை நமக்கு மணிவாசகர் காட்டுகிறார் அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமயில் போல் என் அத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பொன்னொத்த பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ என்று அந்த பகுதியிலே வருகிறது இதற்கு நுட்ப பொருள் அன்னம் என்பது பிரமனின் வாகனம் அதாவது பிறப்பு ஆடும் அணிமயில் என்பது ஓங்காரம் தோகை விரித்து ஆடுகின்ற மயில் மட்டுமே ஓங்கார வடிவம் தரும் என்பதால் ஆடும் மயில் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இன்னும் ஒன்றை பாருங்கள் ஆடும் என்ற சொல் இரண்டு அகரங்கள் சேர்ந்தது ஆ இட் உ இரண்டும் சேர்ந்து டு இம் அகர உகர மகரங்கள் சேர்ந்தவை ஓம் அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமையில் என்பது இப்பிறப்பின் காரணமாய் கிடைத்த ஓங்கார தரிசனம் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற என்றார் முன்னரும் ஊஞ்சலே ஆட்டுவிக்க பெறுகிறது அதனால் அதில் அமர்ந்தவர் ஆடுவார் ஊஞ்சலின் செயல் அதில் அமர்ந்து இருப்பவர் செயலாக சொல்லப்பெறும் அதுபோல பிறவியில் நிகழும் செயல்கள் அதில் அமர்ந்த ஆன்மாவின் செயல்களாக ஏற்றி பேசப்பெறுகிறது ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே என்று அப்பர் சுவாமிகளும் பேசுகிறார் சீரார்பவளம் கால் முத்தம் கயிறாக ஏறாதும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறிய நாள் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராகத் தந்தருளும் உத்தரகோசமங்கை ஆறாமுதில் அருள் தாழினை பாடி போரார்வே கண்மடவி பொன்னூசல்லாடா பொன்னூசல்லாடாமோ மூன்றங்கிலங்கு நயனத்தல் முவாத வாந்தங்கு தேவர்களும் காணாமலரடி தேர்ந்தங்கி கித்தித்து பழம் பன்னூறு கோடி இமயோர்கள் தாம் நிற்ப தண்ணீரென கருளி தன் கருணை வெள்ளத்து மன்னூர மன்னும் மணி உத்தர கோசமங்கை மின்னேறும் மாட மாடமியன் மாளிகை வாடி பொன்னேரூன்முலகீர் பொன்னூசலாட வல்லாட நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் பிறப்பருப்பார் தூய புகழ்வாடி குஞ்சமார்கள் வளையே பொன்னு சல்லாடாமோ ஆணோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் தேவர் குழாம் நாணாமே உய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை உண்ணாக உண்டருளும் உத்தரகோசமங்கை கோணார் பிறை சென்னி கூத்தல் குணம் பரவி பனமுலை பொன்னூசலாடமோ பூணார்வனமுலை பொன்னூசல் ஆடமோ மாதாடு பாகத்தன் உத்தர வாசமங்கை தாதாடு கொன் மன்னிப்பலில் பொலிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பன்னி பணிந்து இறைஞ்ச பாவங்கள் பற்றறுப்ப அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமையில் போல் என் அத்தன் என்னையும் ஆட்கொண்ட எழில்பாடி பொன் ஒத்த பூன்முலையே பொன்னூசல்லாட கோலவரை கொடுமி வந்து குவலயத்து சால அமுது உண்டு தாழ்கடலின் வானுக்கு அறியானை வாயார நாம் பாடி பூரித்து அகம் குழைந்து பொன்னூதல்லாடாமோ தென்புலவு சோலை திரு உத்தரை கோசமங்கை தங்குலவு சோதி தனி உருவம் வந்தருள் பிறப்பருத்திட்டு எம் தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு போதையும் தானும் பணி கொண்ட பொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு போன்முலையே